பெரியோர்களே வினோத விசாரணை மன்றம் உங்களுக்கு தெரியாத எதையும் நாங்கள் இங்கு புதிதாக சொல்லிவிடப் போவதில்லை உங்களுக்கு தெரிந்ததையே உங்களுக்கு நினைவுபடுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் தத்துவம் எங்கு தொடங்கியது அது இன்று எந்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நம்முடைய குடும்ப பாரம்பரியமான வாழ்க்கை அமைப்பு முறை செல்லுமானால் அதனுடைய முடிவு எதுவாக இருக்கும் இவைகளை பற்றி தீவிரமாக சிந்தித்ததன் காரணமாக நாங்கள் கண்டுபிடித்ததுதான் இந்த தலைப்பு இது ஒரு பட்டிமன்றமும் வழக்காடு மன்றமும் கிராமப்புறத்து பஞ்சாயத்தும் கலந்த ஒரு கலவை மக்கள் கேட்டதையே கேட்டு பார்த்ததையே பார்த்து சலித்து போவதை வித்தியாசப்படுத்துவதற்காக நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பு அவ்வளவுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த வினோத விசாரணை மன்றமும் இதுபோல திரைப்பட பாடல்களால் திருந்தாத பாமரன் குற்றவாளி என்று திரைப்பட செய்திகளையே ஒரு வேடமிட்ட விசாரணை மன்றமாகவும் எல்லாம் எங்கள் குழுவினர் மட்டும்தான் நடத்தி வருகிறோம் என்ற பெருமையினை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் எப்பொழுதுமே சமுதாயம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறது பேசுவதையே பேசினால் கூட புதிய பானையில் பழைய கல் பழைய பானையில் புதிய கல் என்று ஒரு சின்ன சொற்றொடரை நாம் நினைவில் நினைத்து கொண்டால் இது அந்த மாதிரி ஒரு அமைப்பினை நாங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுத்திருக்கிறோம் கொடுக்க இருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது நோக்கம் இருக்கணும் நோக்கம் இல்லைன்னா நிகழ்ச்சி சரியா இருக்காது வேண்டுமானால் எங்க ஐயா சரவண சுப்பு அவர்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள் எவ்வளவு நேரம் பேசணும்னு நான் கேட்கல ஒரு அஞ்சாறு மாசமா அதை கேட்கறதே விட்டுட்டோம் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில் இப்படிதான் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக அமைப்பாளர்கிட்ட கேட்டேன் ஏன் எவ்வளவு நேரம் பேசணும்னு அவர் சொன்னார் நீங்க விருதுநகர்ல இருந்து வந்திருக்கீங்க வெளியூர் தம்பி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவோம் நாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்போம் அதுக்கு பிறகு நமக்கு அங்க என்ன வேலை அதுல இருந்து இப்ப எல்லாம் யார்ட்டையும் கேட்கறதே இல்லை அதனால ஐயாட்டையும் கேட்கல அப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப இந்த நிகழ்ச்சி எப்ப முடியும் அடுத்த நிகழ்ச்சி என்று ஒன்று இருப்பதும் எங்களுக்கு தெரியும் ஆகவே அதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் எவ்வளவு தூரம் கேட்கிறீர்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு கேட்பது வரை நிகழ்ச்சி தொடரும் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கூட்டத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு முன்பெல்லாம் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு பெரியவங்க அப்படி முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஐயாக்கள்ட்ட எல்லாம் நிகழ்ச்சி எப்படியா இருந்ததுன்னு எல்லாம் கேட்பேன் ஏன்னா வளருகிற கலைஞர்கள் அந்த பெரியவருடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து பெற்றால் இன்னும் வளரலாம் ஆனா அருப்புக்கோட்டை பக்கத்துல ஒரு நிகழ்ச்சியில இப்படிதான் பேசி முடிந்த உடனே ஒரு பெரியவரை முன்னால உட்கார்ந்து இருந்தா அவற்றை போய் வணங்கிக்கிட்டே போய் ஐயா எப்படியா என் பேச்சு எப்படியா இருந்ததுன்னு அவர் சொன்னார் வீட்டுல அவ புடுங்கலுக்கு வா புடுங்கல் தேவையில்ல போ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் பல்வேறு பிடுங்கல்களுக்கு இடையிலே பிக்கல் பிடுங்கல்களுக்கு இடையிலே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தில் கூட்டத்தில் இருப்பார்கள் ஒவ்வொரு வயதினர் ஒவ்வொரு அனுபவத்தினர் ஒவ்வொரு எதிர்பார்ப்பினர் இத்தனையும் சேர்த்து நாங்கள் சேர்த்து கொடுப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய கலை ஆகவே உங்களுடைய நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதை விட எங்களுடைய நோக்கம் எது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே நம்முடைய குடும்பத்தினுடைய இந்திய குடும்பங்களினுடைய பாரம்பரியமான சில அமைப்பு முறைகள் இன்று பழுதுபட்டு போயின அல்லது பழுதுபட்டு கொண்டே இருக்கின்றன வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் இந்திய குடும்பத்தை பின்பற்ற வேண்டும் என்று விளைகின்ற போது நாம் மட்டும் ஏனோ நம்முடைய தகுதியில் இருந்து சில இடங்களில் கொஞ்சம் தரம் தாழ்ந்து அல்லது பாரம்பரியமான சில மரபு முறைகளை தவற விட்டுக் கொண்டிருக்கிறோம் அவைகளை தற்காக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு நோக்கத்திற்காகத்தான் நடத்தப்படுகிறது என்பதை ஐம்பத்தேழு ஆண்டுகளாக மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் அழைத்து பேசிய மேடை இது அந்த மேடையில் கிடைத்த வாய்ப்பையே மிக பேராக கருதுகின்றவர்கள் நாங்கள் ஆக அந்த பேருக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத வகையில் இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டுமானால் நீங்க கொஞ்சம் ரசிக்கணும் நிகழ்ச்சியுடைய வெற்றி என்பது பேசுகிறவர்கள் கையில் இல்லை என்பதை என்னுடைய இருபத்தி ஆறு ஆண்டு கால அனுபவத்தில் நான் தெரிந்திருக்கிறேன் கேட்பவர்கள் கேட்பவர்களாக இருந்தால் நிகழ்ச்சி சிறப்படையுமே தவிர பேசுகிறவர்கள் எப்படி பேசினாலும் அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை ஆகவே ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதை பார்க்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சிறந்தவர்கள் என்பதை நாங்கள் எங்கள் அனுபவத்தில் தெரிந்திருக்கிறோம் ஐம்பத்தேழு ஆண்டுகளாக கேட்டு கேட்டு வாழ்க்கையில் சேர்த்து வைத்த செல்வங்களை இப்பொழுது நீங்கள் ஒருமுறை நினைத்து பார்த்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் புதிதாக எதையும் சொல்ல போவதில்லை ஆனால் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களிடமிருந்து சில விஷயங்கள் வெளிப்பட்டால் நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பெரியவர்களா உட்கார்ந்து இருக்கீங்க கைதட்டுங்கன்னு சொல்ல முடியாது அது நாகரிகமா இருக்காது அதனால நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணலாம் தலையை மட்டும் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டா போதும் அது போதும் அதுக்கு பிறகு நம்ம என்ன எதிர்பார்க்கறது பெரியவங்கள்ட்ட இந்த தலையை மட்டும் ஆட்டினாலே போதுமையா நாமக்கல் பக்கத்துல மோகனூர்னு ஒரு ஊரு சர்க்கரை ஆலயம் ஒன்று இருக்கு இருபத்தைந்தாவது வெள்ளி வெள்ளி விழாவுக்காக பட்டிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் எங்க முன்னால ஒரு பெரியவர் தீர்ப்பு சொல்லும் பொழுதெல்லாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் பேசுறதே இல்லை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசியிருக்கிறேன் ஏன் என் முன்னால ஒரு எழுபத்தஞ்சு எண்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய ரசிகர் பேச்ச ரசிச்சார் பார்க்கணும் அப்படின்னாரு நம்ம ஊர்ல கதர் அடிக்கிறவங்க கூட அப்படி தலை அடிக்க மாட்டான் அவர் அந்த அடி அடிக்கிறார் அடி அடிக்கிறார் எனக்கு உற்சாகம் எழுபத்தஞ்சு எண்பது வயசுல ஒரு ரசிகர் நமக்கு கிடைப்பார்களா நிகழ்ச்சியில தூக்கி தூக்கி அடிக்கிறேன் பார்த்தேன் ஒரு மணி நேரம் பேசிட்டேன் தொண்டை வறண்டு போய் சோடா எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்பமும் பாக்குறேன் தலையாட்டிட்டு இருக்கிறேன் அப்பதான் சொன்னாங்க அவருக்கு ஒரு நரம்பு திரச்சு நோய் இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு இந்த கொண்ட நரம்புல ஏதோ ஒண்ணு பாதிப்பா யாரு கேட்டா நோயாளிக்காகவே ஒரு மணி நேரம் பேசினாளுங்க அதுவும் தேவக்கோட்டையிலே ஐம்பத்தேழு ஆண்டுகளாக நிகழ்ச்சிகளை நடத்தியும் கேட்டும் வாழ்க்கையில் ஒரு வளம் பெற்ற செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் பேசுவதற்கு என்றால் கேட்கவா வேணும் வேண்டியதே இல்லை அதனால அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டியதில்லை நேரடியா நிகழ்ச்சிக்கே வந்துடலாம் ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொன்னேன் பொதுவாக நிகழ்ச்சிகள் ஏன் தோல்வி பெறுகின்றன என்றால் முன்னால் இருக்கிற பையங்க எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்கிட்டே தான் வந்து கேட்டாங்க ஐயா அடுத்த நிகழ்ச்சி என்னன்னா நான் ஆடலும் பாடலும்னு சொன்னேன் வேணா ஒரு தம்பி இருக்கிற அவட்ட கேளுங்க தமிழ்நாட்டு ஒண்ணு பொய் சொல்றதுக்காக வரல உண்மையிலே அதான் அவன் ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்துட்டான் அது யாருறாப்பா அவனா சரி இது பொய்யன்னு இருக்கு தான் சொல்றேன் என்கிட்டதான் கேட்டான் நானும் தெளிவாத்தான் சொன்னீங்கன்னா எனக்கு நாலு பேர் வேணும்ல முன்னாடி அப்படின்னு வச்சு வந்த பிறகுதான் தெரியுது பெரியவர்கள் எல்லாம் பெயரளவில் இல்லை பெருமளவில் கூடியிருக்கிறீர்கள் ஆக பேரளவில் கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு பெருமளவில் கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது பேசாத பேச்சாளனுக்கு பேச்சு வரும் ஆக பேசாத பேச்சாளர்கள் எல்லாம் பேச்சு வரக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டுமானத்தோடு என் தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் இருக்கும் வரணும் இது மாதிரி நிகழ்ச்சிகளை தான் அப்பா அம்மா குழந்தைகள் சேர்ந்திருந்து ரசிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம குழந்தை முன்னால இருக்கும் அப்பா அந்த பக்கம் இருப்பார் அம்மா அந்த பக்கம் இருப்பாங்க நகைச்சுவைகளை கேட்கிற பொழுது வாய்விட்டு சிரிப்போம் இப்ப பயலுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசுமா ஏய் அப்பா அம்மாவுக்கு சிரிக்க கூட தெரியுதுடா என்ன வாழ்க்கையை சிரிப்பதற்கு என்று நேரம் ஒதுக்குவதற்குரிய வாய்ப்பு இல்லை நெருக்கடியான உலகம் ஆகவே இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பெருமளவில் கூடியிருக்கிற தாய்மார்களே நீங்கள் ஏன் கூடியிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் இன்று நாங்கள் எடுத்திருக்கிற பிரச்சனை உங்கள் பிரச்சனை ஆகவே நீங்களும் கொஞ்சம் கைகளை தட்டலாம் நான் ஒண்ணு சொல்லலப்பா அவங்கள சொல்றேன் நீங்களும் கொஞ்சம் தட்டலாம் அதனால இப்ப பெண்கள் எல்லாம் பெரு பெருமளவில் கூடியிருக்கிறார்கள் கைகளை தட்டலாம் நீங்க என்னத்தை தட்டினீங்க தட்டலாம் கூட பரவாயில்ல முன்னால இருக்கிறவங்க முதுகியாவது ஒரு தட்டு தட்டிக்கோங்க ஆனா அது உங்க மாமியாரான்னு பாத்துக்கணும் இல்லைன்னா நாங்க இன்னைக்கு போயிடுவோம் விருதுநர்காரன் சொன்னோம்னு நீ எதுக்கு என்ன தட்டினான்னு அப்புறம் நாளை காலையில வீட்டுல பஞ்சாயத்து ஆரம்பிச்சுடுவோம் அதனால இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பது நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சில மரபுகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அது கடைபிடிக்கப்படுகிறதா இல்லை கைவிடப்பட்டிருக்கிறதா கைவிடப்பட்டிருக்குமானால் அதை மீண்டும் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றியதான ஒரு செய்தியை ஒரு நகைச்சுவையோடு சொல்ல இருக்கிறோம் சிரிப்பதற்கு கொஞ்சம் சிந்திப்பதற்கு கொஞ்சம் இரண்டையும் எடுத்து கொண்டு போனால் வாழ்க்கையில் சிறப்பதற்கு நிறைய மிஞ்சும் ஆகவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய நோக்கத்திற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சில இடங்கள் அப்படி ரெண்டு பேர் சந்திக்கிற பொழுது நோக்கம் வந்தாகாமல் பல பிரச்சனைகள் இன்னைக்கு காலையில விருதுநகர் பஜார்ல ஒரு பையன் கடைக்காரர்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கிறான் பொருள் வாங்கத்தான் போனான் போனவன் கடைக்கார அண்ணாச்சி கிட்ட கேட்டான் அண்ணாச்சி என்ன வேணும்னா கடைக்காரருக்கு கோபம் வந்துட்டு இது நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன வேணும் என்ன வேணும் அண்ணாச்சி அதான் என்ன வேணும்னு கேட்டேன் என்னையா எண்ணெயா ரெண்டு சுழி மூணு சுழியில இந்த பையனுக்கு தகராறு அவன் என்ன வேணும்னு கேட்கறதுக்கு பதிலா என்ன வேணும்னு கேட்கறான் கடைக்காரர் விடுறதா இல்ல இல்லை என்னத்தான் வேணும் சொல்லுடா என்னத்தான் வேணும் தான் நானும் சொல்றேன்ல இந்த மாதிரி காலையிலே நீ என்னவோ விழுத்து விட்டு வந்த மாதிரி வந்து நிக்கிறேன் என்ன வேண்டா சொல்லுராசா அதான் என்ன வேணும்னு தான் சொல்றோம்ல நாச்சி ஆனா நல்ல காலம் நான் அந்த நேரம் போனேன் ஏன் இந்த பிரச்சனை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒண்ணுல வீட்டுல அப்பா அம்மாவிடம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் இல்லைன்னா இவன் படிக்கிற இடத்துல ஆசிரியர் இடத்துல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா நகரம் நகரம் தன்னகரம் ரகரம் ரகரம் எழுத்துக்களுக்கு பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல வகுப்புல ஒருத்த கேட்டான் ஆசிரியர்கிட்ட ஐயா தகராறுக்கு எந்த ரா போடணும்னா அதுல அவருக்கு தகராறு அவர் சொன்னாரு சின்ன தகராறுனா சின்ன ரானா போடு பெரிய தேரார்னா பெரிய ராணாவா போடுன்றார் இவன் விடா கொண்டேன் இவன் சொன்னா சுமாரான தகராறுனா எந்த ராணா போடுறதுன்னா அவ்வளவுதான் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு மண்டையில அடிச்சுக்கிட்டு வெளியில போனவர் இன்னும் வரல இன்னும் வரல வரமாட்டார் அப்போ ஆசிரியரிடமிருந்தும் ஒரு தவறு வெளியே வருகிறது இல்லைன்னா பெற்றோர்ல இருந்து ஒண்ணு என்கிட்ட ஒரு பையன் படிச்சா இந்த மின்சாரத்துக்கு எலக்ட்ரிசிட்டின்னு பேரு நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டி திரும்ப சொல்லுன்னேன் எலக்ட்ரிக் குட்டின்னா எலக்ட்ரிசிட்டி அவன் எலக்ட்ரிக் குட்டி இது சரியில்லப்பா உங்க அப்பாவை கூட்டிட்டு வாட்டேன் அவன் அவங்க அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் படுக்கையில கிடந்த தாத்தாவையும் தூக்கி ஆட்டோவில் பள்ளி போட்டு கொண்டு வந்தான் அவருக்கு கண்ணே தெரியல இவரு இதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் இப்ப அப்பான்னு சொல்லுவீங்க அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவை கூட்டிட்டு வரனா நான் எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது ஒரு தற்காப்பு சார் ஆட்டோ சார்ஜாவது மிச்சம் அப்படின்னா நான் அப்பாட்ட கேட்டேன் ஏன் சார் எலக்ட்ரிசிட்டின்னா உங்க பையன் எலக்ட்ரிக் குட்டிங்கிறான் எல்லாம் கொஞ்சம் திருத்தமா சொல்லி கொடுக்க கூடாதான்னு அதுக்கு அவர் சொல்றாரு <laughs> அது சார் அவன் கெப்பா குட்டியே அவ்வளவுதான் சார் அவருக்கு கெப்பாசிட்டி வரல கெப்பா குட்டியே அவ்வளவுதான் அவர் அப்படி சொன்னா பரவாயில்ல இந்த கண்ணு தெரியாத தாத்தா சொல்றாரு வாத்தியார் எங்கடா நிக்கிறாருன்னாரு இவன் சொன்னா இதுதான் நிக்கிறார் இவர்தான் என் கையை பிடிச்சி அவர் கையில ஒப்படைச்சிட்டான் அவர் என் கையை தடவிட்டே சொல்றாரு ஏயா இதையெல்லாம் நீங்க ஏயா பப்ளிகுட்டி பண்றீங்கன்னு அவருக்கும் பப்ளிசிட்டி வரல அப்பதான் நான் நினைச்சேன் இது ஒரு குட்டி குடும்பம் இதுக்கு எப்படி வரும் அப்ப ஒன்றை புரிந்து கொள்வோம் வீடுகளில் தொட்டில்களில் வளர்ச்சியை ஊட்டக்கூடிய பெற்றோர்கள் தவறு செய்தால் அதை பள்ளிகளில் ஆசிரியர் திருத்த வேண்டும் அவரும் தவறு செய்து விட்டால் அப்படிப்பட்ட இடங்களிலும் திருத்துவதற்காகத்தான் நம்முடைய இந்து மதத்திலே திருவிழாக்கள் நடத்தி அந்த திருவிழாக்களிலே தவறவிட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி சமுதாய மாற்றத்திற்கு துணை நிற்கக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்முடைய பெருமக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே திருவிழா என்பதற்கு பெயர் திருவிழா அல்ல விழாதிரு விழாதிரு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வாருங்கள் விழாதிரு திருவிழா என்று வரும் எனவே ஒரு சமுதாயம் விழாவிருப்பதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் ஆகவே அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக பத்து பத்து நாட்கள் நடத்துவதை நினைத்து ஐயா சரவணா சுப்பு அவர்கள் சொல்லுகிற பொழுது உண்மையில் நான் ஏன் இந்த வாய்ப்பு எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பேசுவதாக பெருமைப்பட்டுக் கொண்டிருந்த நான் இன்றுதான் என் பேச்சை தொடங்கி இருப்பதாக நினைக்கிறேன் பெருமக்களே இன்றுதான் நான் என் பேச்சை தொடங்கி இருக்கிறேன் ஏனென்றால் கேட்பவர்கள் நிறைந்த நூறு சதவிகித சபையை நான் இந்தியாவில் அல்ல சிங்கப்பூர் மூன்று முறை போயிருக்கிறேன் மலேசியா போயிருக்கிறேன் தாய்லாந்து போயிருக்கிறேன் அங்கும் நம்முடைய செட்டி நாட்டு பெருமக்கள் அற்புதமான ஆலயங்களை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் அழைப்பின் பேரில் கூட போயிருக்கிறேன் ஆனால் என் வாழ்நாளில் இன்றுதான் நான் ஒரு மன ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு வேண்டும் வாழ்த்துகிறீர்கள் நாங்கள் வளர்கின்றோம் எனவே நோக்கம் நான் மறக்க மாட்டேன் பையன் என்ன கடையில் நினைக்கிறான் விட்டுட்டு போக முடியுமா அவன் பா நின்றுட்டு இருக்கிறான் ஒரு கவிஞன் எழுதினான் மருத்துவர்கள் செய்கிற தவறு மண்ணுள் புதையுள் ஒரு வழக்கறிஞனுடைய தவறு தூக்கில் தொங்கும் ஆனால் ஒரு ஆசிரியனுடைய தவறோ தெருவில் அனாதையாய் அலையும் என்றார் எனவே ஆசிரிய பெருமக்கள் சமுதாயத்தில் பொறுப்புடையவர்கள் என்பதை சொல்வதற்காக நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன் வந்திருப்பவர்கள் அனைவருமே பேராசிரியர் பெருமக்கள் ஆகவே நினைவில் கொள்ள வேண்டும் இந்த செய்தி உங்களுக்காக ஏன்னா வருமனே போராட்டமே வாழ்க்கையில் போராட்டம் தான் வாழ்க்கை ஆனாலும் போராட்டமே வாழ்க்கை அல்ல இருக்கட்டும் ஆகவே அவன் கடையில நின்று என்ன வேணும்னா அவருக்கு கோபம் வந்துகிட்டு அப்ப பார்த்து நான் போனேன் நான் சொன்னேன் அண்ணாச்சி அவன் என்ன வேணுங்கிறத அப்படி சொல்றான் அப்படின்னே அப்படியே கேட்க வேண்டியதானே தெளிவா ஆமா ஆமா என்னதான் வேணும்னா பாட்டில கையில கொடுத்துட்டான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அதுக்குன்னே கொண்டு வந்துருக்கிறான் என்ன என்ன வேணும்னா இன்னும் ஒரு லிட்டர் கடலை எண்ணெய் ஊத்து ஓடனான் அவரு ஊத்திக்கிட்டே இருக்காரு சனியும் சும்மா இருக்கலாம்ல அத நல்லெண்ணா ஊத்துங்க என்ன கேக்குற கடலெண்ணெய் தான் கேக்குறேன் அதைத்தாங்க ஊத்திக்கிட்டு இருக்கேன் அதைத்தான் ஆச்சு அது நல்லெண்ணே ஊத்துக்கோன்னு அவருக்கு மண்டையில ஒரு மாதிரி வில்லு வில்லுன்னு தெரிக்குது இல்ல என்ன காலையில வந்து தொந்தரவு பண்ற என்ன என்ன கேக்குற கடலை என்னாச்சு ஆச்சு அதைத்தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன் அதைத்தான் ஆச்சு சொல்றேன் நல்லெண்ணெயா ஊத்துங்கோன்னா அவர் எண்ணெயை தூக்கி பய மூஞ்சிலே ஊற்றி விட்டார் ரெண்டு பேர் சந்திக்கிற பொழுது நோக்கங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் இது போல குழப்பம் கல்யாணங்களுக்கெல்லாம் போகிற பொழுது அந்த நான் முன்னமெல்லாம் என்ன பண்ணுவேன் நான் நாற்பத்தி ஏழு புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் எல்லாம் உங்களுடைய தேவக்கோட்டை பெருமக்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பு தான் நம்முடைய பாரதி பதிப்பகம் இந்த ஊக்காரர் தான் நம்ம தேவக்கோட்டை பஞ்சநாதன் புத்தக பூங்கா அவரும் இந்த ஊக்காரர் தான் லேனா தமிழ்வாணன் அவர்கள் படிப்பத்தில் இப்ப என்னுடைய ரெண்டு புத்தகங்கள் மிக சிறப்பான விற்பனையில் இருக்கின்றன ஒன்று அது ஒரு இரும்பு கூண்டு நூத்தி இருபது ரூபாய் ஆக இருநூறு ரூபாய்க்கு ஒரு ஜோடி புறாக்களை வாங்கி அந்த கூண்டுக்குள்ள போட்டு இவை போல வாழ்க மணமக்கள் என வாழ்த்தும் கவிஞர் நீளம் மதுமையன் அப்படின்னு எழுதி இந்த ஆள்கிட்ட கொடுத்து விட்டேன் நான் போக முடியல வெளியூர் போனேன் ஏன் நீங்க நினைக்கலாம் ஒரு ஜோடி காக்காய் வாங்கி உள்ள போட்டு கொடுக்க கூடாதான் கேட்கலாம்ல கல்யாண அழைப்புதலை பாருங்க ஒரு ஜோடி புறாக்களினுடைய படத்தை தான் இன்விடேஷனுடைய மேல போட்டிருப்பாங்க ஏன் அதற்குள் ஒரு தத்துவம் இருக்கிறது ஜோடி புறாக்களில் ஒரு புறா இறந்து போனாலும் உயிரோடு இருக்கிற புறா இன்னொரு புறாவோடு வாழுகிற வாழ்க்கை புறாக்களுக்கே கிடையாது எனவே இதை போல நீ வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் புறாக்களினுடைய படத்தை அழைப்புதல்ல போடுறது நான் அதை உயிரோட பிடிச்சிருக்கேன் இவர் போற மயக்க பிடிச்சா இவருக்கு ஒரு மாதிரி இந்த ஆட்டம் வந்துடும் பிடிச்ச உடனே ஆட ஆரம்பிச்சுட்டார் பாத்தீங்களா பாத்தீங்களா இது மாதிரி எங்கேயாவது பரிசை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இந்த புறாக்களை போர் வாழ வேண்டும் என்று கவிஞர் மீன் இந்த புறாக்களை உயிரோடு நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்னு கூண்டை தூக்கி கையில குடிச்சுட்டு வந்துட்டார் மாப்பிள்ள தங்கமான எனக்கு அடுத்த நாள் காலையில ஐம்பது பைசாவுக்கு காண வாங்கி ஒரு நன்றி கடிதம் எழுதினார் அன்புள்ள நண்பர் நீலமதுமையன் அவர்களுக்கு நீங்கள் என்னுடைய திருமணத்துக்காக கொடுத்தனுப்பிய ஜோடி புறாக்களும் கிடைத்தன அவை மிகவும் ருசியாக இருந்தன முடிந்தால் இன்னொரு ஜோடி கொடுத்திருப்போம் அட சண்டாள பாதி என்னுடைய நோக்கம் என்ன இந்த புறாக்களை பார்த்து பார்த்து இதுபோல் நீ வாழ் என்று சொல்வதற்காக அது ஏன் நோக்கம் அவனுக்கு புறாக்களை பார்த்த உடனே என்ன செட்டி நினைவுக்கு வந்திருக்குது அப்ப ரெண்டு பேருடைய நோக்கங்கள் வேறுபடுகிற பொழுது நிகழ்ச்சி கூறுபட்டு போய்விடும் ஆகவே என் நண்பருக்குரிய பெருமக்களை இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன என்றால் நம்முடைய சமுதாயத்தில் கட்டி காத்து வரக்கூடிய குடும்ப நெறிமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் தொடங்கிய இடத்தில் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளவில்லை அதனுடைய வளர்ச்சிதை மாற்றங்களால் இன்று நாம் வந்திருக்கிற இடம் வேறு எனவே இதை ஒரு கவிஞர் ரொம்ப அற்புதமாக சொன்னான் இன்று நாம் எங்கு வந்திருக்கிறோம் இது அரிசி பானை இது உளுந்து பானை காலம் உருண்டோடியது அவள் தன் மகளுக்கு சொன்னாள் இது அரிசி இருந்த பானை இது புளி இருந்த பானை காலம் உருண்டோடியது அவள் என் மனைவிக்கு சொன்னாள் இது அரிசி பானை இருந்த இடம் இது புளிப்பானை இருந்த இடம் பொங்கலோ பொங்கல் ஆக நாம் அரிசி பானை வாழ்க்கையை தொடக்கி அரிசி இருந்த பானைக்கு வந்து இன்று நம் பண்பாடு என்னும் அந்த அரிசி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் சமுதாயத்தில் நாம் ஏதோதோ இழந்திருக்கிறோம் அதை ஈடுகட்டுவதற்கு இந்த நிகழ்ச்சி கடுகளவேதும் துணை நிற்கும் என்றால் அந்த வாய்ப்பினை அளித்த இந்த கழகத்தாருக்கு நாங்கள் நன்றியை சொல்லி உடனாக இந்த மந்தத்தை நான் தொடங்கி விடுகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பேச வந்திருக்கிறவர்களை சம்பிரதாயம் கருதி நான் அறிமுகம் செய்கிறேன் இங்கே மாமனாராக வந்து தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட அல்லலை போக்க வேண்டும் என்று ஊர் கடந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இங்குதான் இதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று செட்டி நாட்டை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகளுக்காக வாதாட வந்திருக்கக்கூடிய ஒரு தந்தை சிவகாசி தந்த பட்டாசு நகைச்சுவை தென்றல் அன்பிற்குரிய ஆசிரியர் பிரமகனா கவிஞர் காதனா பாடியப்பர் அவருடைய மகளாக வந்திருப்பவர் குற்றாலத்தில் இருந்து வந்திருக்கிறது மன்னிக்க வேண்டும் குற்றாலம் என்ற உடனே எனக்கு அதுதான் நினைவுக்கு வருகிறது பழக்கம் சில நேரங்களில் இப்படித்தான் வழக்கமாகி போகிறது போகட்டும் இருந்து ஒரு பேராசிரியை பராசக்தி மகளிர் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியை பாசத்துக்குரிய சகோதரி Velammal Muthaiah M A M Phil PhD அவர்கள் இங்கே மணமகனாக வந்து தனி குடித்தனம் போக வேண்டுமா எப்படி போவது என்று எதிர்குரல் எழுப்புவதற்காக வருகை தந்திருப்பவர் பட்டியில் இருந்து வந்திருக்கிறார் சியாமலா மேல்நிலைப் பள்ளியினுடைய ஒரு தலைமை ஆசிரியர் பாசத்துக்குரிய சகோதரர் சம்பத் அவர்கள் ஞானக்கிற்கன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அதுல ஞானக்கிற்கனாக தோன்றி தமிழகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறார் திரைப்பட பாடல்களாலும் திருந்தாத பாமரன் குற்றவாளி என்கிற எங்களுடைய வேடமிட்ட விசாரணை என்ற நிகழ்ச்சியில் இவர்தான் பாமரனாக வருவார் இன்று ஏதோ பாக்குறா போல வந்திருக்கிறார் பாமரனா வந்த சகிக்காது இருக்கட்டும் ஆக அங்கே இவருடைய அம்மாவாக வந்திருப்பதற்கும் இந்த ஊருக்கும் சொந்தம் இருக்கிறது ஒரு பந்தம் இருக்கிறது ஆனாலும் தமிழகம் அங்கும் இந்த நிகழ்ச்சியின் தாயாக தோன்றி நாளைய தினம் கந்தசஷ்டி விழா ராமநாதபுரத்திலே இதே நிகழ்ச்சி தான் தாயாகவே பேசியிருக்கிறார் நம்முடைய கோட்டையூரில் குடியிருக்கக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய சகோதரி திருமதி அலுவேலு முகுந்தன் அவர்கள் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் எல்லாவற்றிற்கு மேலாக இதற்கு தீர்ப்பு சொல்வதற்காக வந்திருப்பவர் விருதுநகரில் இருந்து காமராஜர் படித்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய பெயர் பெற்ற கன்னியாகுமரியில் பிறந்த நீலம் மதுமையன் நானே தான் உலகத்திலேயே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஒரே நடுவர் என்ற பெருமை எனக்கு மட்டும்தான் உண்டு ஏனென்றால் என்னுடைய பெயர் அவ்வளவு எளிதாக யாருடைய நாக்கிலும் வராது ஒன்றிலோ நீளம் மதுமையன் என்கிறார்கள் இல்லது நீலா மதுமையன் என்கிறார்கள் ஒருத்தர் மரமையன் என்றே கடிதம் எழுதினார் ஆகவே நான் என்னுடைய பெயரை தெளிவாக சொல்லிவிட்டு தான் நிகழ்ச்சியை தொடங்குகிற பழக்கம் எனக்கு தெரிய அன்புக்குரிய ஐயா சரவண சுப்பவர்கள் மட்டும்தான் என்னுடைய திருநாமத்தை தெளிவாக உச்சரித்திருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழுக்கும் ஆலயத்திற்கும் தொடர்புள்ள ஊர் அல்லவா இந்த செட்டிநாடு உலகமெல்லாம் தமிழ் வளர்வதற்கும் உலகமெல்லாம் இந்த போற்றி புகழ்கின்ற நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்கின்ற இந்த தேசியத்தினுடைய தெய்வீகத்தன்மை வளர்வதற்கும் ஆலயங்கள் அமைத்து வாழ்க்கையை உயர்த்தி காட்டி சமுதாயத்தோடு தானும் உயர்ந்திருக்கிற ஒரு அந்தஸ்துடைய ஒரு சமூகத்தில் நடத்துகிற இந்த விழாவில் இப்பொழுது நாம் விளக்கை தொடங்கி விடுவோம் ஏயா நீங்க விளக்க தொடரலாம் இந்த நீதிமன்றத்தில் என்ன வழக்கை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நான் விசாரிக்கிறாப்புல இருந்தா விசாரிக்கிறேன் இல்லைன்னா நீங்களே பாத்துக்க வேண்டியதா அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று அழைப்பார்